கருணையும் நிகரிலா கிருபியும் கொண்ட எல்லாம் வல்ல அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அல்லாவுடைய அற்புதமான தீனல் இஸ்லாமியமாகிய இந்த உன்னதமான மார்க்கத்தை நமக்கு வழங்கி இந்த தீனல் இஸ்லாத்தின் ஒவ்வொரு விஷயங்களையும் ஒவ்வொரு அடிப்படை அம்சங்களையும் நமக்கு மனிதர்களுக்கு தேவையானதாக மனிதர்களுக்கு தேவையான அடிப்படையானதாக அல்லா ஆலமே நமக்கு ஆக்கி தந்திருக்கின்றான் அல்லாவுடைய மார்க்கத்தில் வலியுறுத்தப்பட்ட அல்லாவுடைய மார்க்கத்தில் கூறப்பட்ட எந்த ஒரு விஷயமுமே மனிதனுக்கு தேவையில்லாதது அல்லது இதற்கும் மனித வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இல்லாதது அல்லது மனித வாழ்க்கை இதனோடு தொடர்பில்லாதது என்று சொல்ல முடியாத அளவுக்கு அல்லாவுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட அனைத்துமே மனித வாழ்க்கையோடு மனித வாழ்க்கையினுடைய அடிப்படையோடு சம்பந்தமானவை தொடர்பானவை என்பதை நாம் உலகத்தில் நிகழக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகள் மூலமாக அன்றாடம் புரிந்து கொள்ள முடியும் அந்த அடிப்படையில் சகோதரர்களே அல்லா ரபுல்லாலமின் எம்பெருமான ரசுலே கரீம் சல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் மூலமாக இந்த உலகத்திற்கு ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையை ஒரு அற்புதமான ஒரு ஆட்சி முறையை ஒரு அற்புதமான ஒரு அரசியல் வாழ்க்கை அல்லா ரபுல்லாலமின் ரசூலுல்லாய் சல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் மூலமாக இஸ்லாத்தின் அடிப்படையிலே இஸ்லாத்தின் கான்செப்டிலே ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் அமைத்து கொடுத்தான் அந்த அல்லாஹ் வகுத்து தந்த இஸ்லாமிக் கான்செப்டின் படி எம்பெருமானா சல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் ஒரு உன்னதமான ஆட்சியை உலகத்திலே நடத்தினார்கள் அந்த ஆட்சியின் மூலமாக கியாமத் நாள் வரை வரக்கூடிய மக்களுக்கு இஸ்லாமிய ஆட்சி முறை என்றால் என்ன என்பதை உலகத்திற்கு எடுத்துக்காட்டினார்கள் இந்த ஆட்சி முறைக்கு மாற்றமாக இந்த அல்லாஹ் கற்றுத்தந்த இந்த ஆட்சி முறைக்கு மாற்றமாக வேறு எந்த வகையிலே ஆட்சி தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் சரி அல்லது வேறு எந்த வகையிலே ஆட்சி நடத்தப்பட்டாலும் சரி அது முழுக்க முழுக்க மக்களை நேர்வழிப்படுத்தும் ஆட்சியாக இருக்காது மாறாக மக்களை சீரழிக்கும் ஆட்சியாகவும் மக்களை சுரண்டும் ஆட்சியாகவும் மக்களுடைய உலக வாழ்க்கையையும் அவர்களது மறுமை வாழ்க்கையையும் சேர்த்து பாழாக்கும் ஆட்சியாகவும் தான் இருக்கும் என்பதை எம்பெருமானா சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய ஆட்சி இந்த உலகத்திற்கு உணர்த்தியது இன்று ஆயிரம் ஆண்டுகள் தாண்டியும் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகள் தாண்டியும் ரசூலுல்லாய் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய ஆட்சி முறை மட்டுமல்ல அவர்களுடைய சத்திய சஹாபாக்கள் அவருடைய ஹுலஃபா ராஷிதின் என்று சொல்லக்கூடிய சத்திய ஹலீஃபாக்கள் நேர்வழி பெற்ற ஹலீஃபாக்கள் நடத்திய ஆட்சி கூட இன்றைய நடுநிலையாளர்களால் போற்றப்படுகின்றது புகழப்படுகின்றது என்றால் அதற்கு காரணம் அல்லாஹ் வகுத்து தந்த அந்த இஸ்லாமிக் கான்செப்ட் என்று சொல்லக்கூடிய கொள்கை இஸ்லாமிய அடிப்படை ஆட்சி முறை அல்லாஹ் கற்றுக் கொடுத்த ஆட்சி முறை அதனால்தான் உமர் ரதி அல்லாஹத்தினுடைய ஆட்சியை இன்று உலகம் பார்த்து வியக்கின்றது உலக உமரதி அல்லாத்தின் ஆட்சி முறையை பார்ப்பவர்கள் கேட்பவர்கள் படிப்பவர்கள் விக்கித்து போகிறார்கள் ஆச்சரியப்பட்டு போகிறார்கள் என்றால் அது உமரதி அல்லாஹுத்தலானு என்ற ஒரு தனி மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய பரிசல்ல பெருமை அல்ல மாறா உமரதி அல்லாஹுத்தலானு அல்லாஹு அவர்கள் ஒரு கான்செப்டை உருவாக்கி அவர்கள் ஒரு கொள்கையை உருவாக்கி அவர்கள் ஒரு ஆட்சி முறையை உருவாக்கி அவர்கள் ஆட்சி நடத்தவில்லை மாறாக அல்லாஹ் சொல்லி தந்த ஆட்சியை அல்லாவுடைய ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் செய்து காட்டிய ஆட்சி முறையை அவர்கள் நடைமுறைப்படுத்தினார்கள் அவ்வளவுதான் அல்லா ரபுல் ஆலமின் கான்செப்டாக சொன்னான் தியரியாக சொன்னான் எம்பெருமானா சல்லல்லா அலிசம் அவர்கள் அதை பிராக்டிக்கலாக நடத்தினார்கள் தியரியாக அல்லாஹ் சொன்னதை எம்பெருமானா சல்லல்லா அலிஸ்லாம் பிராக்டிக்கலாக நடத்தியதை அதை பார்த்து அதை அப்படியே வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட் செய்தார்கள் நடைமுறைப்படுத்தினார்கள் அவ்வளவுதான் உமர் ரதி தன செய்தது ஆனால் இன்று உமர் ரதி அல்லாஹத்தனுடைய ஆட்சியை உலகமே போற்றுகின்றது காந்தியை போன்றவர்கள் உமரதி அல்லாஹத்தின் ஆட்சியை பார்த்து சிலாகித்து போகிறார் ஆச்சரியப்பட்டு போகிறார் என்றால் அது உமரதி அல்லாஹத்தில் என்ற தனி மனிதனுக்கு கிடைத்த பரிசல்ல பெருமை அல்ல அல்லா ரபுல்லாலின் வகுத்து கொடுத்த பாதையின் விளைவு அது அதற்கு மாற்றமாக சகோதரர்களே என்றைக்கு உலகம் அல்லாஹ் வகுத்து தந்த ஆட்சி முறைக்கு மாற்றமாக வேறொரு ஆட்சியை வேறொரு அரசியலை தேர்ந்தெடுக்கும் பொழுதுதான் அந்த அரசியலுக்கு என்ன பெயர் வருகிறது என்றால் அரசியல் என்றாலே சாக்கடை என்ற பெயர் வருகின்றது அரசியலுக்கு சாக்கடை என்ற பெயர் எப்பொழுது வரும் என்றால் அந்த அரசியலோடு இஸ்லாம் என்ற தொடர்பு அறுபட்டு போகும் பொழுது இஸ்லாம் என்ற கனெக்ஷன் விடுபட்டு போகும் பொழுதுதான் அந்த அரசியலுக்கு சாக்கடை என்ற பெயர் வருகிறது ஆனால் இல்லை என்றால் எம்பெருமான ரசோலை கரீம் சல்லல்லாஹூ அலைவசல்லாம் அவர்களும் அரசியல் நடத்தினார்கள் சாக்கடை அரசியல் அல்ல பூக்கடை அரசியல் நடத்தினார்கள் காரணம் என்ன அவர்கள் நடத்திய அரசியல் இஸ்லாமிய அரசியல் அவர்கள் நடத்திய அரசியல் அல்லாஹ் வகுத்து கொடுத்த அரசியல் அதனால் அந்த அரசியலை பார்த்து இன்று வரை உலகத்திலே யாரும் ஒரு இம்மையளவு கூட குறை சொல்ல முடியாது ஆனால் இன்றைய உலகத்திலே அரசியல் என்றாலே சாக்கடை என்று சின்ன குழந்தையை கூட பேசுகிறது என்றால் அதற்கு காரணம் இன்றைய அரசியலோடு இஸ்லாம் அறுபட்டு போய்விட்டது இஸ்லாத்தோடு உள்ள கனெக்டை தொடர்பை விட்டு அரசியல் தூரமாகி போய்விட்டது அதனால் இந்த அரசியலிலே லஞ்சமும் ஊழலும் கொள்ளையும் அநியாயங்களும் அட்டுழியங்களும் துஷ்பிரயோகங்களும் மிகைந்து போய்விட்டது இந்த ஊழலையும் அரசியலையும் இனி பிரிக்கவே முடியாது லஞ்சத்தையும் அரசியலையும் பிரிக்கவே முடியாது அநியாயங்கள் அட்டூழியங்களையும் அரசியலையும் பிரிக்கவே முடியாது இரண்டரை கலந்து போய்விட்டது என்று சொல்லும் அளவுக்கு இன்று அரசியலோடு ஊழல் கலந்து விட்டது என்றால் காரணம் என்ன அந்த அரசியலோடு இருந்த இஸ்லாம் கழன்று விட்டதினால் இஸ்லாம் கலன்று விட்டதினால் அங்கு ஊழல் கலந்து விட்டது அதனால் தான் எம்பெருமான ரசுலை கரீம் சல்லா அலிசம் அவர்கள் ஒரு அற்புதமான தூய்மையான இஸ்லாத்தை தூய்மையான அரசியலை கற்றுக் கொடுத்தார்கள் இது ஏதோ நான் இந்தியாவுக்காகவோ அல்லது இப்பொழுது நடக்கக்கூடிய உள்ளாட்சி தேர்தலுக்காக சொல்லவில்லை உலக விஷயங்களை எடுத்து பார்க்கும்போது சகோதரர்களே என்று வரை உலகத்தினுடைய ஆட்சியாளர்கள் இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் அல்லாஹ் சொன்ன முறைப்படியும் அல்லாஹ் ரசூல் வகுத்து தந்த முறைப்படியும் வாழ்ந்தார்களோ ஆட்சியார்களோ அதுவரை அந்த நாட்டு மக்களும் அந்த நாட்டு ஆட்சியும் சந்தோஷத்திலும் சுபிச்சத்திலும் இருந்தது என்றைக்கு அவர்கள் அல்லாஹ் வகுத்து அந்த பாதையை விட்டு ஒதுங்கினார்களோ அன்றைக்கே அவர்களுக்கு அழிவு வர ஆரம்பித்து விட்டது என்பதற்கு இன்றைய யதார்த்தமான நிதர்சனமான உதாரணமாக சொல்வதாக இருந்தால் இன்று ஆப்பிரிக்க நாடுகளிலே மிக மிக மோசமாக மிக மிக கீழ்த்தரமான நாடாக கருதப்படும் பஞ்சத்திலும் பசியிலும் ஏழ்மையிலும் மக்கள் உழன்று சாப்பிடுவதற்கே வழி இல்லாமல் யாராவது ஒருவன் எலும்பும் தோளுமாக இருந்தால் அவனை பார்த்து அந்த நாட்டு மனிதனுக்கு ஒப்பிடக்கூடிய அளவுக்கு இன்று உலகத்திலே ஒரு நாடு சீரழிந்து போய் கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு உதாரணமாக எடுத்து கொள்ளலாம் சோமாலியா நாட்டை ஆப்பிரிக்காவில் சோமாலியா நாடு சோமாலியா என்றாலே நம்முடைய கண்ணுக்கு முன்னால் திரையில் என்ன வரும் என்றால் அங்கே மெலிந்த உடம்பு எலும்புகள் விழா எலும்புகளும் முதுகெலும்புகளும் தெரியக்கூடிய அளவுக்கு மெலிந்த தோள்கள் உள்ளே குழி விழுந்து போன அளவுக்கு கண்கள் கண்ணங்கள் பச்சிலம் குழந்தைகள் அவர்களுக்கு மருந்து இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் குடிப்பதற்கு சுத்தமான தண்ணீர் கூட கிடைக்காமல் தினம் தினம் செத்து மடியக்கூடிய அந்த காட்சிகள் தான் நமக்கு முன்னால் வந்து கொண்டிருக்கிறது அந்த அளவுக்கு தான் ஒருவன் மெலிந்து காணப்பட்டால் இவன் என்ன சோமாலியா பிச்சைக்கார மாதிரி இருக்கிறான் என்று பாமர மக்களே உதாரணம் சொல்லும் அளவுக்கு இன்று சோமாலியா என்ற ஒரு நாடு நசுக்கப்பட்டு அல்ல நாசமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு காரணம் அல்லாவுடைய ரசூல் சல்லா அலிஸ்லாம் வகுத்து தந்த இஸ்லாமிய ஆட்சி முறையை அங்கிருந்த இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் பின்பற்றவில்லை சோமாலியா என்பது என்ன தெரியுமா எம்பெருமானார் ரசுலை கரீம் சல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் முதன் முதலாக மக்காவிலே இஸ்லாத்தை எடுத்து சொன்ன பொழுது மக்கத்து குறைசிகளிடத்திலிருந்து ஏற்கா ஏராளமான கஷ்டங்கள் ஏராளமான தொல்லைகள் சஹாபாக்களுடைய உயிருக்கே ஆபத்து எம்பெருமானோட உயிருக்கே ஆபத்து வந்த நேரத்தில் அல்லா ரபுல் ஆலமீன் எம்பெருமான ரசுலை கரீம் அலைவு அலைவசலம் அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜரத்து செல்வதற்கு முன்பாக முதன் முதலாக அல்லாஹ் ஹிஜரத் செய்வதற்கு அனுமதி கொடுத்த புனித பூமி இந்த சோமாலியா அதற்கு உஸ்மான் ரதி அல்லாஹத்தலான தலைமையிலே சுமார் எண்பது சஹாபாக்கள் எண்பது சஹாபாக்கள் அபிஷீனிய நாவிட்டிற்கு ஹிஜர சென்றார்கள் அபிஷீனிய நாட்டிற்கு ஹிஜர செல்வதற்கு அல்லாஹ் அனுமதி கொடுத்தான் அந்த அபிஷீனியாவை தான் இன்று உலக வரைபடத்தில் சோமாலியா என்று சொல்லப்படுகின்றது சஹாபாக்கள் முதன் முதலாக ஹிஜரத் செய்த பூமி இஸ்லாத்தின் ஹிஜரத் முஸ்லாத்திற்கு ஆபத்து வந்த நேரத்தில் ஆரம்ப காலத்து ஆபத்து வந்த நேரத்தில் முதன் முதலாக அடைக்கலம் கொடுத்த பூமி இஸ்லாத்திற்கும் சத்திய சஹாபாக்களுக்கும் ஷெல்டர் கொடுத்த பூமி அந்த சோமாலியா இன்று சகோதரர்களே உலக நாடுகளால் அமெரிக்க ஐரோப்ப நாடுகளால் வல்லூர்களால் இன்று சீரழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு காரணம் அல்லாஹ் வகுத்து கொடுத்த இஸ்லாமிய ஆட்சி முறை அங்கு பின்பற்றப்படவில்லை என்பதுதான் அந்த சோமாலியா என்பது முதன் முதலாக ஆப்பிரிக்காவிலே ஆப்பிரிக்க கண்டத்திலே இஸ்லாத்தை அங்கீகரித்த நாடு இஸ்லாத்தை வரவேற்ற நாடு இந்த சோமாலியா நாடுதான் சத்திய சஹாபாக்கள் ஹிஜரத்துக்கு சென்ற நேரத்தில் அதில் ஜாஃபர் இப்போ அபிதாலி ரதி அல்லாஹாலான் தலைமையிலே அவர்களுடைய அவர்களை முத்தக்கல்லிமாக பேச்சு பொறுப்பாளியாக வைத்து எம்பெருமானா சல்லல்லா அலிசம் அவர்கள் அனுப்பி வைத்தார்கள் அப்பொழுது நஜாஷி மன்னனுக்கும் ஜாஃபர் இபின் அபிதாலிப் ரதி அல்லாஹத்தலா அவர்களுக்கு நடந்த உரையா உரையாடல் மிக பிரபலமான உரையாடல் நம்ம ரசூல்லாய் சல்லல்லா அலிசம் வாழ்க்கை வரலாறுல கேள்விப்பட்டிருப்போம் அப்படி ஜாஃபர் அதி அல்லாஹுத்தலான் அவர்கள் அந்த நஜாஷி மன்னனுக்கு இஸ்லாத்தை எடுத்து சொல்ல சொல்ல சொல்ல அங்கிருந்த குருமார்கள் அங்கிருந்த கிறிஸ்தவ பாதிரிமார்கள் இஸ்லாத்திற்கு எதிரான கருத்துக்களை அந்த நஜாஷி மன்னனுக்கு சொல்லிக் கொண்டிருக்க இரண்டு கருத்துக்களும் போட்டி கொண்டு வரும்பொழுது அதில் ஜாஃபர் அதி அல்லாஹுத்தலான் அவர்கள் அழகாக எடுத்துக்காட்டிய அல்லாவுடைய இறை வசனங்களும் எம்பெருமானுடைய போதனைகளும் அந்த நஜாஷி மன்னனுடைய உள்ளத்தில் சென்று அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு அது ஒரு முக்கியமான காரணமாக இருந்தது எப்பொழுது நஜாஷி மன்னர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாரோ கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மக்கள் இஸ்லாத்தை ஏற்று பிற்காலத்திலே மாஷா அல்லா ஒரு நல்ல ஒரு ஆப்பிரிக்க நாடுகளிலேயே ஒரு நல்ல இஸ்லாத்தை முழுமையாக பின்பற்றக்கூடிய நல்ல முஸ்லீம்கள் நிறைந்த நாடாக மாறியது சோமாலியா ஆனால் என்ன நடந்தது பிற்காலங்களில் அதற்கு உமரதி அல்லாஹத்தின் ஆட்சிக்கு பிறகு அதற்கு உமரபன் அப்துல் அசீஸ் ரஹமத்துல்லா அவருடைய ஆட்சிக்கு பிறகு அந்த சோமாலியா என்ன என்னவாக மாறிவிட்டது என்ற சகோதரர்களே அங்கே மற்ற எல்லா ஆப்பிரிக்க நாடுகளிலும் கம்யூனிச சித்தாந்தம் அங்கே மக்களுக்கு கவர்ச்சியான கவர்ச்சியால் ஈர்க்கப்பட்ட பொழுது கம்யூனிச சித்தாந்தம் என்ற கவர்ச்சினால் அங்குள்ள ஆட்சியாளர்களும் அங்குள்ள மக்களும் ஈர்க்கப்பட்ட பொழுது இந்த கம்யூனிசம் என்ற இந்த பீடை இந்த முசீபத்து அந்த மக்களையும் தொட்டது சோமாலிய மக்களையும் தொட்டது எல்லா மக்களாலும் ஈர்க்கப்பட்ட இந்த கம்யூனிசம் இந்த மக்களையும் ஈர்த்தது இந்த மக்களும் தங்களுடைய வாழ்க்கையின் முன்மாதிரியாக கம்யூனிசத்தை ஏற்க ஆரம்பித்தார்கள் யார் பொதுமக்கள் அல்ல முஸ்லிம் மக்கள் அல்ல மாறாக அங்கிருந்த ஆட்சியாளர்கள் அங்கிருந்த ஆட்சியாளர்கள் கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்ட பொழுது இஸ்லாமிய எதிரிகளுடைய கைக்கூலியாக திகழ்ந்த எகிப்தினுடைய ஜமால் அப்துல் நாசர் அந்த ஜமால் அப்துல் நாசருடைய தலைமையிலே அவருடைய அடிவரடியாக இருந்த ஒருத்தர் தான் செய்யது பர்ரா என்பவர் இந்த சோமாலியாவுக்கு ஆட்சியாளராக வருகின்றார் அன்பு சகோதரர்களே இந்த வரலாறுகளை எதற்காக சொல்கிறேன் என்றால் சோமாலியாவோட சுருக்கமான வரலாறு சொல்கின்றேன் எப்படி இருந்த ஒரு அற்புதமான இஸ்லாமிய நாடு இஸ்லாமிய வரலாற்றில் அபிஷீனிய ஹிஜரத் என்பது அவ்வளோ பிரபலமானது மதினாவுக்கு ஹிஜரத் செல்வதற்கு முன்பாகவே சஹாபாக்கள் முதன் முதலாக ஹிஜரத் சென்றது அபிஷீனியாவுக்கு சஹாபாக்களை மக்கத்து குறைஷிகள் அடித்து விரட்டிய பொழுது அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்து ஷெல்டர் கொடுத்து இஸ்லாத்தின வளர்ச்சிக்கு உதவியது அற்புதமான அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வரலாற்றுக்கு சொந்தக்கார நாடான சோமாலியா நாடு இன்று சீரழிக்கப்பட்டு சிதைக்கப்பட்டு சின்ன பின்னமாக்கப்பட்டு உலக வரைபடத்திலேயே இன்று உலகத்தினுடைய ஒட்டுமொத்த ஒரு எச்சிலை போன்று கருதப்படுகின்ற நாடாக மாறிவிட்டது என்றால் அதற்கு காரணம் என்ன என்பதை விளங்கி அதிலிருந்து படைப்பின படிப்பினை பெற நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம் இந்த செய்யது பர்ரா என்றைக்கு இந்த சோமாலியாவில் ஆட்சியை கைப்பற்றினாரோ அன்றைக்கு இருந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தங்களும் மக்களிடத்தில் இஸ்லாம் அழிக்கப்பட்டது இஸ்லாம் மறுக்களிக்கப்பட்டது இஸ்லாமிய ஆட்சி முறை ஒழிக்கப்பட்டது ஆனால் இந்த செய்யது பர்ரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று அங்கே இருக்கும் வரை ஓரளவு அந்த சோமாலியா என்ற நிலப்பரப்பாது பாதுகாக்கப்பட்டது மக்களுக்கு மத்தியில் இஸ்லாம் அழிக்கப்பட்டாலும் இஸ்லாம் மக்களுக்கு மறக்கடிக்கப்பட்டாலும் சோமாலியா என்ற நிலப்பரப்பு இந்த செய்யது பர்ரானுடைய ஆட்சி வரை ஆக்கிரமிப்பு அந்நியர்களுடைய ஆக்கிரமிப்பிலிருந்து நிலப்பரப்பு பாதுகாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்னிலே என்றைக்கு இந்த செய்யது பர்ரா அவரும் விரட்டப்பட்டார் உள்ளூர் புரட்சியிலிருந்து எத்தியோப்பியா சண்டை ஏற்பட்டது எத்தியோப்பியா சண்டை எத்தியோப்பியாவுக்கும் சோமாலியாவுக்கும் சண்டை ஏற்பட்ட பொழுது சோவியத் யூனியன் என்ற ரஷ்ய நாடு எத்தியோப்பியாவுக்கும் ஆயுதம் வழங்கியது சோமாலியாவுக்கும் ஆயுதம் வழங்கியது இரண்டு நாடுகளும் ஆயுதங்களை பெற்று தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொண்டார்கள் எப்படி ஈரான் ஈராக் சண்டை நடைபெற்றதோ எப்படி குவைத்து ஈராக் சண்டை நடைபெற்றதோ அதே போன்று எத்தியோப்பியாவுக்கும் சோமாலியாவுக்கும் சண்டையை முட்டி இந்த அதிகார துஷ்பிரயோகக்காரர்கள் இந்த அநியாயக்கார ஆட்சி வல்லூர்கள் முஸ்லீம் சமுதாயத்தை பிளவுபடுத்தின முஸ்லீம் அப்பாய் மக்களும் இந்த சூழ்ச்சிக்கு பலிகடாவானார்கள் பலிகடா ஆக்கப்பட்டார்கள் அதன் விளைவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றில் என்றைக்கு இந்த செய்யது பர்ரா நாட்டை விட்டு துரத்தப்பட்டாரோ சகோதரர் இன்று வரை சுமார் இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் ஆகிவிட்டன இன்று வரை சோமாலியாவுக்கு ஆட்சியாளர்களே கிடையாது ஆட்சியாளர்களே கிடையாது ஆட்சியாளர்களே என்றால் என்னாகும் எம்பெருமானா சல்லல்லா சொன்னார்கள் ஒரு சமுதாயத்திற்கு அமீர் இல்லை என்றால் அந்த சமுதாயத்துக்கு ஷைத்தான் அமீராகி விடுவான் என்று அது பொதுவாக உம்மத்துக்கு சொல்லப்பட்டது ஆனால் இந்த சோமாலியா என்ற நாட்டிலே ஆட்சியாளர்களோ பொறுப்பாளர்களோ இல்லாதனால் அமெரிக்கா என்ற ஷைத்தான் அந்த நாட்டிற்கு அமீரானான் எப்படி அமீரானான் அந்த சோமாலியாவினுடைய கடல் வளம் சகோதரர்களே உலகத்திலே மிக நீளமான கடற்கரையை கொண்ட நாடு சோமாலியா சுமார் நாலாயிரம் மைல்கள் கடற்கரை மட்டுமே உண்டு அந்த நாட்டுக்கு நாலாயிரம் மைல்கள் கடற்கரை மட்டுமே உண்ட சோமாலியாவுக்கு அந்த கடற்கரையை கொண்ட நாடு மிகப்பெரிய மீன் வளம் அல்லா ரபுல் ஆலமீன் அந்த மக்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய நியாமத் மீன் வளம் ஆகவே சோமாலியா மக்கள் சுமார் அறுபது சதவீதம் பேர் அவர்களுடைய தொழிலே மீனவ தொழில்தான் அறுபது சதவீதம் பேர் அவருடைய தொழில் மீனவ தொழில் தான் சோமாலிய மக்களது அந்த அளவுக்கு மிகப்பெரிய நீண்ட கடற்கரையும் நிறைந்த மீன் வளத்தையும் கொண்ட நாடு அந்த மீன் வளத்தை அள்ளுவதற்கு ஐரோப்பாவினுடைய மிகப்பெரிய கப்பல்களும் அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய முதலைகளும் பண முதலைகளும் யூகேவினுடைய இங்கிலாந்தினுடைய மிகப்பெரிய கப்பல்களும் வந்து அந்த மீன் வளங்களை அள்ள ஆரம்பித்தன கேட்பதற்கு நாதி இல்லை இந்த மக்களோ சாதாரண படகுகளில் சின்ன சின்ன லான்ச்சுகளை வைத்து மீன் பிடிப்பவர்கள் ஆனால் அவர்கள் மிக நவீனமான ஆயுதங்களை கொண்டு வந்து நவீனமான எந்திரங்களை கொண்டு வந்து அப்படியே கோடி கோடியாக மீன் வளத்தை அழினார்கள் இந்த மக்களால் வேடிக்கை பார்க்க மட்டும்தான் முடிந்தது ஒரு கட்டத்திலே அந்த கப்பல்களை தடுத்து பார்த்தார்கள் இந்த அப்பாவி மீனவ மக்கள் அந்த கப்பல்களை உரட்டி பார்த்தார்கள் முடியவில்லை கடைசியிலே இவர்கள் ஒரு குழுவாக சேர்ந்து இப்படி மீன் பிடிக்க வரக்கூடிய கப்பல்களை மடக்கி வைத்துக்கொண்டு பிடித்த மீனுக்கு காசை கொடுத்து விட்டு போய் என்று மிரட்டி பணம் பறிக்க ஆரம்பித்தார்கள் அதனுடைய விளைவுதான் இன்று சோமாலிய கடல் கொள்ளையர்கள் சோமாலிய கடல் கொள்ளையர்கள் என்று நாம் அடிக்கடி பேப்பர்களில் கேள்விப்படுகின்றோம் கடல் கொள்ளையர்கள் அல்ல அவர்கள் கடல் கொள்ளையர்கள் யார் பிடிபட்டார்களோ அவர்கள்தான் எந்த கப்பல் பிடிபட்டதோ அதுதான் கடல் கொள்ளையர்கள் அங்கு இருக்கக்கூடிய கடல் வளத்தையும் மீன் வளத்தையும் கொள்ளையடிப்பதற்காக சென்றவர்கள் இந்த மக்கள் பாதுகாப்பதற்காக விரட்டி பார்த்தார்கள் என்ற சக்தி இல்லை ஆயுதம் இல்லை கும்பலாக சேர்ந்து கொண்டு கப்பலை மறித்து கொண்டு நீ பிடித்த மீனுக்கு பணத்தை கொடுத்து விட்டு செல் என்று சொல்வதனால் இவர்களுக்கு உலக மீடியாக்கள் வைத்த பேர் என்ன கடல் கொள்ளைக்காரர்கள் காரணம் என்ன அவர்கள் செய்த மிக பெரும் பாவம் அல்லாவுடைய தீனல் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் ஒரே பாவம் இப்படி இந்த மக்கள் அது மட்டுமல்ல சகோதரர்களே இந்த சோமாலியாவுடைய வரலாற்றை பற்றி சோ பேசுவதாக இருந்தால் அது மிகப்பெரிய சோகமான வரலாறு அது மட்டுமல்ல இந்த அமெரிக்கா நாடுகளும் இந்த ஐரோப்பிய நாடுகளும் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய ரசாயன கழிவுகள் அணு உலை கழிவுகள் எலக்ட்ரானிக் கழிவுகள் போன்ற மிகப்பெரிய கழிவுகளை எல்லாம் அவர்கள் கொட்டும் குப்பை தொட்டியாக பயன்படுத்தியது சோமாலியாவினுடைய கடல் பகுதியை சோமாலியாவுடைய கடல் பகுதியை எந்த அளவுக்கு என்றால் அமெரிக்காவினுடைய அணு உலை கூடத்தில் தயாரிக்கக்கூடிய தயாரிப்புக்கு பிறகு ஏற்படக்கூடிய ஒரு கழிவு அந்த கழிவை அமெரிக்காவிலே அவர்கள் அழிப்பதாக இருந்தால் ரீசர்குலேஷன் செய்து அமெரிக்காவிலே வேதி முறைப்படி அந்த கழிவை அழிப்பதாக இருந்தால் ஒரு கிலோவுக்கு சுமார் நாலாயிரம் டாலர் தேவைப்படுகின்றது அவர்களுக்கு அதை அழிப்பதற்கு ஒரு கிலோவுக்கு சுமார் நாலாயிரம் டாலர் தேவைப்படுகின்றது அந்த அணு உலை கழிவுகளை அழிப்பதற்கு அந்த கழிவுகளை அவர்கள் சோமாலியா கடலிலே கொண்டு வந்து கொட்டுவதற்கு வெறும் நாலு டாலர் ரெண்டு புள்ளி ஐந்து டாலர் தான் தேவைப்படுகின்றது வெறும் ரெண்டு புள்ளி ஐந்து டாலர் ரெண்டரை டாலர் தான் அவங்களுக்கு தேவைப்படுகிறது ஆவி வெறும் எந்த மக்கள் எக்கேடு கட்டு செத்து நாசமா போன நமக்கு என்ன நம்முடைய வயிறு நிறைந்தால் போதும் என்று நினைக்கக்கூடிய அமெரிக்க ஏகாதிபத்திய கைக்கூலிகள் அநியாயக்காரர்கள் தங்களுடைய அந்த கழிவை கொண்டு வந்து கொட்டுவதற்கு பயன்படுத்தக்கூடிய குப்பை தொட்டியாக மாற்றியது சோமாலியா கடற்கரைகளை அதனால் என்ன ஆனது இந்த செய்தி மீன் பிடிக்க வருகிறார்கள் மீன் பிடிக்க வருகிறார்கள் என்று தான் உலகத்தில் மக்கள் அந்த சோமாலிய மக்கள் கதறி கொண்டிருந்தார்கள் ஆனால் மீன் பிடிக்க வரும் சாக்கிலே இந்த கழிவுகளை எல்லாம் கொண்டு வந்து சோமாலியா கடற்கரையில் கொட்டுகிறார்கள் என்பது இவர்களுக்கு தெரியாமல் இருந்தது தொடர்ந்து பல ஆண்டுகளாக கடைசியில் எப்பொழுது தெரிய ஆரம்பித்தது என்றால் சகோதரர்களே ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு சுனாமி வந்த பொழுது அந்த சுனாமி சோமாலியாவிலும் அடுத்த பொழுது அந்த சுனாமியின் பொழுது கடலில் உள்ள அந்த கழிவுகள் எல்லாம் ஊருக்கு வெளியே வந்து கொட்டப்பட்டன கடற்கரைக்கு வெளியே வந்து தள்ளப்பட்டன அப்பொழுதுதான் தெரிந்தது இந்த கழிவுகள் எல்லாம் அமெரிக்காவின் ஐரோப்பாவின் மிகப்பெரிய மோசமான கழிவுகள் அதன் விளைவு இன்றைக்கு அந்த மக்களுக்கு குடிப்பதற்கு அதாவது மருந்து உணவு பசியார உணவு என்பதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னைக்கு சோமாலியாவோட ஒரு போட்டோக்களை எடுத்து பாருங்கள் சோமாலியாவுடைய ஃபோட்டோஸ் கிடைச்ச அந்த அந்த புகைப்படங்கள் கிடைச்சா கொஞ்சம் பாருங்க எப்படி எலும்பும் தோலுமான மக்கள் எப்படி பெண்கள் மார்பிலே ஒரு சுட்டு துளி பால் கூட இல்லாத அளவுக்கு அந்த பச்சில குழந்தைகளுக்கு ஒரு சொட்டு பால் கொடுப்பதற்கு கூட வழி இல்லாமல் தினம் தினம் செத்து மடிந்து கொண்டிருக்கிறார்கள் காரணம் என்னவென்றால் சகோதரர்களே அப்படி இஸ்லாத்திற்கு அடைக்கலம் கொடுத்து ஆதரவு கொடுத்து ஒரு வளமான நாடாக இருந்த அபிஷீனியா என்று சொல்லக்கூடிய சோமாலியா இன்று கேட்பதற்கு நாதியற்ற மிக மிக மோசமான சூழ்நிலையில் பசிப்பதற்கு பசியில் பசியை தீர்ப்ப தீர்ப்பதற்கு உணவில்லாமல் தாகத்தை தீர்ப்பதற்கு தண்ணி கூட இல்லாமல் தினம் தினம் செத்து மடிந்து கொண்டிருக்கிறார் என்றால் அதற்கு காரணம் அங்கிருந்த ஆட்சியாளர்கள் இது சோமாலியாவுக்கு மட்டும் சொந்தமான வரலாறு அல்ல அநியாயக்கார ஆட்சியாளர்களிடத்தில் எப்பொழுது அல்லாவுடைய பயமோ மறுமையின் சிந்தனையோ இஸ்லாமிய உணர்வோ இல்லை என்றால் அவர்கள் எந்த நாட்டு ஆட்சியாளர்களாக இருந்தாலும் இப்படித்தான் இருப்பார் என்பதற்கு அது போபால் யூனியன் கார்பன் நிறுவனத்தினுடைய நிறுவன விஷயத்திலே அரசாங்கம் நடந்து கொண்ட முறையாக இருந்தாலும் சரி அல்லது தற்காலத்தில் கூடங்குளத்திலே இந்திய அரசாங்கம் நடந்து கொள்ளக்கூடிய முறையாக இருந்தாலும் சரி இவர்களுக்கு எதுவரை இந்த நாட்டு மக்களை பற்றியோ மக்களுடைய உயிரை பற்றியோ கவலை இல்லை நாளைக்கு மறுமையிலே அல்லாவிடத்தில் பதில் சொல்லியாக வேண்டுமே என்ற உணர்வில்லை என்றால் இந்த ஆட்சியாளர்கள் எந்த எந்த கொள்கையுடையவர்களாக இருந்தாலும் எந்த கட்சி சார்ந்தவர்களாக இருந்தாலும் அல்லது எந்த நாட்டை சார்ந்தவர்களாக இருந்தாலும் ஒட்டுமொத்த ஆட்சியாளரும் இப்படித்தான் இருப்பார் என்பதற்கு நம்முடைய இந்தியாவிலே உதாரணம் இருபது வருடங்களுக்கு முன்பாக நடந்த யூனியன் கார்பை நிறுவனத்திலே போபால் விஷவாயு சம்பவத்தில் நடந்த அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் இன்று வரை நடைப்பினங்களாக சுற்றி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு எந்த விமோசனமும் கிடைக்கவில்லை எந்த விமோசனம் கிடைக்கவில்லை இன்று வரை நடைப்பினங்களாக சுற்றி கொண்டிருக்கிறார்கள் அதே போன்ற நிலைதான் இன்று கூடங்குளத்திலே இன்றைக்கு இந்த மத்திய அரசாங்கம் சொல்கிறது இல்லை அது பாதுகாப்பான இடம் பாதுகாப்பான ஃபேக்ட்ரி அங்கே போனால் உங்களுக்கு கரண்ட் கிடைக்கும் கரண்ட்டில் நாற்பது சதவீதம் தமிழ்நாட்டு தான் கிடைக்கும் கரண்ட் கிடைக்கும் வாஸ்தவம் தான் ஆனால் அந்த சுற்றி இருக்கக்கூடிய மக்களுடைய பயத்தை போக்க வேண்டியது அரசாங்கத்தின் கடமை அல்லவா அந்த அச்சத்தை போக்கிவிட்டு அல்லவா அதற்கு பிறகு அவர்கள் அங்கே ஆலை அமைத்திருக்க வேண்டும் அந்த மக்கள் தினம் தினம் பயந்து பயந்து செத்து கொண்டிருக்க எப்பொழுது போபால் விஷவாயு யூனியன் கார்பரேட் நிறுவனத்திலே விஷவாயு கசிந்து ஆயிரக்கணக்கான மக்கள் ஓடி ஓடி ஓடி ஓடி உயிருக்கு பயந்து ஓடும் பொழுதும் விழுந்து விழுந்து செத்தார்களோ அது போன்ற ஒரு நிலைமை கூடங்குளத்திலே வந்து விடாது என்பதற்கு என்ன கேரண்டி என்று மக்கள் கேட்கிறார்கள் சொல்வதற்கு அரசாங்கம் நாதி இல்லை காரணம் என்ன அரசாங்கங்களுக்கு இன்றைய ஆட்சியாளர்களுக்கு அல்லாவுடைய பயமும் இல்லை மக்களை பற்றிய அச்சமும் இல்லை மக்களை பற்றிய கவலையும் இல்லை அவர்களுக்கு தேவையெல்லாம் அவர்களுக்கு சொகுசான வாழ்க்கை அந்த செய்யக்கூடிய காரியத்தில் நடத்தக்கூடிய ஆலைகளிலே அது அணு உலையாக இருந்தாலும் மனு உலையாக இருந்தாலும் அதில் எவ்வளவு தங்களுக்கு லாபம் கிடைக்கும் அதில் எவ்வளோ ஊழல் செய்யலாம் எவ்வளோ கொள்ளையடிக்கலாம் இதை பற்றி தான் அவர்களுக்கு கவலை அதனால் தான் சகோதரர்களே எம்பெருமான ரசோலை கரீம் சல்லாஹூ அலைவசல்லாம் அவர்களுடைய சத்திய ஹலீஃபாவான உமர் ரதி அல்லாஹத்தனுடைய மரண படுக்கையிலே சஹாபாக்களும் சொன்னார்கள் அமீர் முமின் அவர்களே உமர் அவர்களே உங்களுக்கு பிறகு ஆட்சியாளர்களாக ஹலீஃபாவாக இருப்பதற்கு மிக மிக தகுதியானவர் தக்குவாவிலும் இரையேச்சத்தில் மிகைத்தவர் மிக மிக பேணுதலானவர் அல்லாவுக்கு பயந்து நடப்பவர் யார் என்று நாங்கள் தேடி பார்க்கும் பொழுது உங்களுடைய மகன் அப்துல்லாஹிபின் உமர் ரதி அல்லாஹுத்தலான் அவர்கள் தான் அதற்கு தகுதியானவராக இருக்கின்றார்கள் ஆகவே அவர்களிடத்தில் ஆட்சி பொறுப்பை ஒப்படைத்து விடலாம் ஹிலாஃபத்தை ஒப்படைத்து விடலாம் என்று சொன்ன பொழுது அதற்கு உமர் ரதி அல்லாஹுத்தலான் அவர்கள் ஓ என்று கதறி அழுதுவிட்டு சொன்னார்கள் அல்லாவுக்கு முன்னால் என்று பதில் சொல்வதற்கு அல்லாவுக்கு முன்னால் குற்றவாளியாக நிறுத்தப்படுவதற்கு இந்த உமருடைய குடும்பத்தில் காரியத்திலே நான் ஒருத்தன் போதாதா என்னுடைய மகனுக்கும் அந்த தண்டனை வேண்டுமா என்று சொல்லிவிட்டு எந்த காரணத்தை கொண்டும் என்னுடைய மரணத்திற்கு பிறகும் என்னுடைய மகனை தேர்ந்தெடுத்து விடக் கூடாது என்பதில் உறுதியாக இருந்தார்கள் காரணம் என்ன ஆட்சியை அவர்கள் பெரிய பொறுப்பாக கடமையாக நினைத்தார்கள் அல்லாஹுக்கு முன்னால் நிறுத்தி விசாரிக்கப்படும் விசாரணை கைதியாக நினைத்தார்கள் தண்டனை குற்றவாளியாக நினைத்தார்கள் ஆட்சியாளர்களை ஆனால் இன்றைய ஆட்சியாளர்கள் அது சோமாலிய ஆட்சியாளர்களாக இருந்தாலும் சரி இந்திய ஆட்சியாளர்களாக இருந்தாலும் சரி அல்லது இப்பொழுது நடக்கக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்படும் பிரதிநிதிகளாக ஆட்சியாளர்களாக அதிகாரிகளாக இருந்தாலும் சரி இவர்கள் யாருக்குமே அல்லாவுடைய அச்சம் இல்லை அல்லாவுடைய எண்ணம் இல்லை காரணம் என்ன காரணம் என்ன இந்த அரசியலோடு இஸ்லாத்திற்கு தொடர்பில்லை இந்த அரசியலோடு அல்லாவுக்கும் அல்லா ரசூலுக்கும் தொடர்பில்லை அதனால் எப்பொழுது அல்லாவுடைய தொடர்பு அருந்து விட்டதோ இங்கே ஊழலும் அநியாயங்களும் அட்டூழியங்களும் மிகைக்க ஆரம்பித்து விட்டன அன்பு சகோதரர்களே இந்த சோமாலியா போன்ற அப்பாவி மக்களுடைய இந்த சோகமான வரலாறுகளிலிருந்து நாம் பெற வேண்டிய படிப்பினை என்ன நாம் பயில வேண்டிய பாடம் என்ன சோமாலியாவுடைய காட்சி கிடைத்தால் கொஞ்சம் பாருங்கள் அப்படி அந்த மக்கள் குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாமல் சாக்கடை தண்ணீரை அள்ளி குடிக்கின்றார்கள் அதிலும் கூட ஆயிரக்கணக்கான கிருமிகள் எப்படியாவது நாக்கு நினைத்தால் போதும் என்று சாப்பிடுவதற்கு ஒரு துண்டு ரொட்டி இல்லை ஒரு மாத்திரை பீஸ் இல்லை உயிரை காப்பதற்கு தேவையான அடிப்படை உணவு கூட இல்லை இந்த மாதிரி நேரத்தில் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் சகோதரர்களே அல்லா ரபுல்லாலும் நமக்கு கொடுத்த செல்வங்களை நமக்கு கொடுத்த பொருட்களை எந்த அளவுக்கு தேவையில்லாத அளவுக்கு வீண் விரயம் செய்கின்றோம் எந்த அளவுக்கு தேவையில்லாத அளவுக்கு ஒவ்வொரு திருமணங்களிலும் பாருங்கள் ஒரு கல்யாணத்தில் பாருங்க எவ்வளவு அநியாயங்கள் எவ்வளவு அட்டூழியங்கள் எவ்வளவு வீண்விரயங்கள் நம்முடைய பெருமையையும் நம்முடைய பந்தாவையும் நம்முடைய செருக்கையும் காட்டுவதற்கு நாம் பயன்படுத்தக்கூடிய இந்த அக்கேஷன்கள் நிகழ்வுகள் இன்றைய திருமணங்கள் திருமணங்களை இப்படி அநியாயமாக ஆடம்பர வீந்தரையில் செய்யக்கூடியவர்கள் கொஞ்சம் சோமாலிய மக்கள் நினைச்சு பார்க்கணும் இப்படி நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்கள் லாயிலா இல்லல்லா முகமது ரசூல்லா என்ற களிமா சொன்ன சகோதரர்கள் நம்முடைய இஸ்லாத்திற்கு முதன் முதலாக அடைக்கலம் கொடுத்தவர்கள் அல்லாவுடைய மார்க்க மக்காவிலிருந்து துரத்தப்பட்ட பொழுது அந்த மார்க்கத்தை கையேந்தி வரவேற்றவர்கள் அந்த மக்கள் இன்றைக்கு தினம் தினம் பசியினாலும் பட்டினாலும் செத்து மாண்டு கொண்டிருக்கிறார்கள் நமக்கு இப்படி ஒரு ஆடம்பரம் தேவைதானா நம்முடைய திருமணம் என்ற பெயரிலே இப்படி ஒரு அனாச்சாரம் தேவைதானா நம்முடைய வீட்டு விசேஷம் என்ற பெயரிலே இப்படி பொருட்களை வீண்விரயம் செய்வது தேவைதானா நாளைக்கு அல்லாவிடத்தில் பதில் சொல்ல வேண்டாமா என்ற எண்ணம் நமக்கு வர வேண்டாமா சகோதரர்களே நாம் எவ்வளவுதான் மாரடித்தாலும் எவ்வளவுதான் கூக்குரல் இட்டாலும் எவ்வளவுதான் ஒப்பாரி வைத்தாலும் சொல்வதை சொல்லிக் கொண்டிருங்கள் நாங்கள் இப்படித்தான் இருப்போம் என்று சொன்னால் ஒரு காலம் வரும் ஒரு நேரம் வரும் அந்த நேரத்தில் அல்லாவுடைய தண்டனை வந்துவிட்டால் சகோதரர்களே அல்லாவுடைய அதாவது வந்துவிட்டால் அந்த நேரத்தில் யாரையும் யாரும் காப்பாற்ற முடியாது ரப்புல் ஆலமின் ஒரு அளவுக்கு தான் பொறுத்து கொண்டிருப்பான் உபதேசங்களும் போதனைகளும் ஒரு அளவுக்கு தான் அல்லாஹ் பொறுத்து கொண்டிருப்பான் சொல்லிக் கொண்டிருப்பான் அதற்கு பிறகும் தாங்கிவிட்டால் அல்லாவுடைய கோபம் மிகைத்து விட்டால் அருமை சகோதரர்களே அந்த நேரத்தில் அல்லாட இருந்து பாதுகாப்பவர்கள் அல்லாட கோபத்தில் தற்காத்துக் கொள்பவர்கள் உலகத்தில் யாரும் இருக்க முடியாது அந்த அளவுக்கு இன்றைய திருமணங்கள் என்ற பெயரிலும் அந்த திருமணத்துக்கு முன்னால் நடக்கக்கூடிய வைபவங்கள் பெயரிலும் எவ்வளோ வீண் விரயங்கள் எவ்வளோ அனாச்சாரங்கள் எவ்வளோ வீண் செலவுகள் எவ்வளோ இஸ்ராஃபுகள் அல்லாவிடத்தை பதில் சொல்ல வேண்டாமா ஆகவே அன்புக்குரியவர்களே ஆட்சியாளர்கள் இல்லாதனால்தான் அந்த மக்கள் நிலைமை எப்படி ஆகிவிட்டது இஸ்லாம் இல்லாதனால்தான் அந்த மக்கள் நிலைமை எப்படி ஆகிவிட்டது அதே போன்று நமக்கு மத்தியிலும் இஸ்லாம் எடுபட்டு போய்விட்டால் பெயரளவு முஸ்லீம்களா பேர் தாங்கி முஸ்லீம்களா நாம் இருப்போமேனால் அந்த வகையில் அலமதுல்லா நம்முடைய தென்னாட்டு மக்களை பார்க்கும் பொழுது வடநாட்டு மக்களுடைய திருமணங்களையும் வடநாட்டு மக்களுடைய விசேஷங்களையும் அவர்களுடைய ஃபங்க்ஷன்களை ஒப்பிடும் பொழுது நம்முடைய தென்னாட்டு மக்கள் எவ்வளோ பரவாயில்லை ஆனால் ஆனால் இந்த மக்கள் அங்கு நடக்கக்கூடிய அநியாயங்களையும் அட்டுழியங்களையும் பார்க்கும் பொழுது இவர்களுக்கு பற்றிலும் தென்னாட்டு முஸ்லீம்களுக்கு பற்றிலும் இந்த அனாச்சாரங்களும் ஆடம்பரங்களும் நாளுக்கு நாள் மிகைத்து வருவதை பார்க்கின்றோம் நாளுக்கு நாள் மிகைத்து வருவதை பார்க்கின்றோம் அல்லாஹ் அந்த நிலையற்ற ஒருத்தமது சமுதாயத்தின் பாதுகாப்பானாக சோமாலியாவை போன்ற ஒரு மோசமான பச்சை பிச்சைக்காரரான பஞ்ச பரதேசியான சாப்பிடுவதற்கு சாப்பாடு இல்லாமல் குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாமல் ஏன் சுவாசிப்பதற்கு சுகாதாரமான காற்று கூட இல்லாத ஒரு மிக மிக ஒரு கீழ்த்தரமான நிலையை நமக்கும் ஆக்குவதற்கு அல்லாவுக்கு வெகு நேரம் பிடிக்காது சகோதரர்களே வெகு நேரம் பிடிக்காது ஆக இதெல்லாம் நினைவில் நிறுத்தி உண்மையான முஸ்லீம்களாக வாழ முற்படுவோம் நமக்கும் இஸ்லாத்தின் தொடர்பை ஏற்படுத்திக் கொள்வோம் அல்லா ரபுல்லாலின் வகுத்து தந்த ஒவ்வொரு விஷயத்தையும் வாழ்க்கையில் பின்பற்றுவோம் எனக்கு பிடிச்சா மட்டும் பின்பற்றுவேன் எனக்கு பிடிக்காட்டா பின்பற்ற மாட்டேன் என்ற அந்த யூதர்களுடைய கொள்கையை கைவிட்டு விட்டு எனக்கு பிடிக்கிறதோ பிடிக்கவில்லையோ என்னுடைய அறிவுக்கு புரிந்துகிறதோ இல்லையோ என்னுடைய சூழ்நிலைக்கு ஏற்றுக்கொள்கிறதோ இல்லையோ என்னுடைய அட்மாஸ்பியர் ஒத்துக்கொள்கிறதோ இல்லையோ அல்லாவுடைய மார்க்கத்தை பின்பற்றியே தீர்வேன் என்ற ஒரு வைராக்கியத்தோடு முஸ்லீம்கள் என்றைக்கு வாழ முற்படுகிறார்களோ அன்றைக்கு நிச்சயமாக சத்தியமாக அல்லாவோட உதவியை பார்க்கலாம் வல்ல ரபுல் ஆலமீன் அப்படிப்பட்ட ஒரு பொற்கால நிலையை ரபுல் ஆலமின் ஆக்கியருள்வானாக முஸ்லீம் மத்தியில் இஸ்லாமிய எழுச்சியை ஏற்படுத்துவானாக இஸ்லாமிய விழிப்புணர்வு ஏற்படுத்துவானாக நான் ஒவ்வொருவரும் உண்மையான முஸ்லீம்களாக வாழ்ந்து மறுமையில ரபுல் ஆலமி ரபுல் ஆலமீனை போய் சந்திக்கும் பொழுது அந்த ரபுல் ஆலமின் நம் மீது திருப்தி கொண்ட நிலையிலும் நாம் அவன் மீது திருப்தி கொண்ட நிலையிலும் சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக வாஹ்ரதாவான் அலமதுல்லா ரபுல் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாய் தாலா வரகாத்து